எடுத்து வச்சாதானே மேல போலாம் முன்ன ஒரு காலை வச்சு பின்ன ஒரு காலையை வச்சுக்கிட்டே இருந்த அப்ப இதுல இருந்து கடந்து போனாதானே போலாம் எனவே இந்த ஒலிகளை கடந்தால் அல்லவா போலாம் இது நம்மனோருடைய இயல்பை தாம் ஏற்றி பாடியதை தவிர அவர் போய் ஒருத்தி வாய் துடித்தது அன்று அப்படி இருந்தால் தில்லைக்கு போக முடியாது திருக்கோவையார் பாடவும் முடியாது அவர் வீடு பேறு அடையவும் முடியாது ஆதலால் ஒருத்திவாய் துடித்தவாறும் துகில் இறையே சோர்ந்தவாறும் துகில்னா தூக்கம் அல்லவா துகில் இறையே சோர்ந்தவாறும் மெதுவா அருளியல் உணர்வுகளை விட்டு உலகியல் வழியில தூங்குறது அல்லவா இது மாதிரி சோர்ந்தவாறும் எனக்கு சோர்ந்தவாறும் முகம் குருவேர் பொடித்தவாறும் இவை உணர்ந்து கேடு என்றனக்கே சூழ்ந்தேனே இப்படி நான் உலகில் வழிபட்டு இந்த உலகம் இந்த உலகம் இந்த உலகம் என்று கருதியே உன்னை நான் விடுத்து விட்டேனே நான் கெட்டுப்போன சுவாமி ஆதலால் நீ என்னை விடுத்தாய் சரி நீ அப்படி என்னை விடுத்ததும் எந்தனக்கு தக்கது என்னை பொறுத்த மட்டும் நீ எனக்கு கொடுத்தது தண்டனை ஏற்றக்கூடியதால் என்றெல்லாம் அப்படி எடுத்து முடிந்து பேசுகிறார் இந்த பாட்டில் தேனை பாலை கண்ணலின் தெளிவை ஒளியை தெளிந்தார்தம் ஊனை உருக்கும் உடையானை உம்பரானை பம்பனேன் நான் அடியேன் நீ என்னை ஆண்டா என்றால் அடியேற்குத்தானும் சிரித்தே அருடலாம் தன்மையாம் என் தன்மையே எப்பா தன்னை பற்றிய ரொம்ப கீழே ஏன்னா அந்த பிரிவாற்று அந்த பிரிவாற்றாமை அவரை பிரிந்துவரால் இருக்க முடியல அந்த இருக்க முடியாமையினால இதுக்கு என்ன காரணம் என்ன காரணம் கொஞ்ச நாள் பொறுக்க சொன்னது தன் தகுதியின்மை தனக்கு தகுதி நமக்கு தகுதி இல்லை நமக்கு தகுதி இல்லை நமக்கு தகுதி இல்லை என்றே கண்டித்து இறைவன் மீது குற்றம் இல்லை இறைவன் மீது குற்றம் இல்லை என்று அதனால் இங்க என்ன சொல்லுகிறார் தேனை ஆண்டவன் எப்படி இருப்பான் தேனாய் நமதவுமாய் திட்டிக்கும் சிவபெருமான் பாலை கறந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தாற் போல சிறந்து ரெண்டும் சொல்லியிருக்காரு அவரே சொல்லியிருக்காரு சரிங்களா அதனால தேனை தேனாய் என் அமுதவுமாய் என்றெல்லாம் பெருமானுடைய சுவையை சொல்லுகிறார் அதனால நம்ம இவர் வள்ளலார் நற்கருப்பம் ஜாட்டினிலே என்ன என்ன கலகனா தேன் கலந்து பால் கலந்து செழுங்கணித்தியின் துவை கலந்து என்ன இதுவரைக்கும் கலக்கிறதை எவனும் செஞ்சிடுவான் கடக்காரன் கூட என் ஊன் கலந்து என் உயிர் கலந்து புவட்டாமல் இனிப்பதுவே அவன் கனியாய் பாலாய் தேனாய் இருந்தால் மட்டும் போதாது அந்த மூன்று இந்த ஆன்மாவோட வந்து ஆன்மாவோடு சேர்ந்து கலந்தாதான் இனிப்பு தெரியும் இனிப்பு தெரியும் இப்ப மனோகரன் பால் வச்சிருக்காருன்னா கறந்த பால்னால ஆவின் பால்னா அது தமிழால வச்சிருந்தேன் வச்சிருந்தேன் எப்படி தெரியும் எனக்கு ஐயா அப்படின்னு வச்சு கொடுத்தாதானே தெரியுது ஆஹா கறந்த பால் கண்ணருடு <laughs> தமிழல்ல இருந்ததுன்னா எப்படி இருக்கும் தமிழல்ல இருக்க வேண்டியது ஆதலால் இப்படி எல்லாம் அனுபவம் பெரியவருடைய அனுபவம் இருக்குது தேனை பாலை கண்ணலின் தெளிவை ஒளியை கண்ணுக்கு ஒளியாக இருக்கிறானா தெளிந்தார்தம் ஊனை உருக்கும் உடையானை தன்னை யார் முழுமையாக தெளிந்தார்கள் அவருடைய ஊனை அப்படியே உருக்கிடுவாராம் ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து என்று பின்னும் சொல்லுவார் அதனால இப்படி இருக்கெல்லாம் உருக்கும் உடையானை எங்கே இருக்கிறான் உம்பரானை தேவர்களுக்கெல்லாம் தலைவனா இருக்கிறான் பம்பனின் அப்படியெல்லாம் இருக்கின்ற பெருமானி இந்த உலகில் வயப்பட்டிருக்கிற நான் என்ன இருக்கிறேன் நான் நின் அடியேன் நீ என்னை ஆண்டா என்றால் சுவாமி நீங்க திருப்பெருந்துறையில் நீங்க ஆட்கொண்டது கூட எனக்கு வெளியே சொல்ல வெக்கமா இருக்குனர் ஏன் நீ எங்கேயோ இருக்கிற நான் எங்கேயோ உலகில் வழிபட்டிருக்கிறேன் என்ன போய் ஐயா திருப்பெருந்துறையில பெருமான் தான் என்னை ஆண்டார்னு சொன்னா ஊர்ல இருக்கிறவங்க சிரிக்கிறேன் என்ன நீ கெட்ட கேடு உனக்கு வந்து திருப்பெருந்துறையில ஆண்டவன் ஆண்டான் என்ன இப்ப ஒண்ணு வேற ஒண்ணு வேணாம் இப்படி வச்சுங்களேன் ஐயா நேற்று காலையில வாஜ்பாய் என்னை தேடிட்டு வந்து ஒரு அறையில அட தூங்குறாரு பரவாயில்ல நான் வந்திருக்கேன்னு சொல்லு பாஜ்பாய் வந்திருக்கேன்னு சொல்லு அத்வானியோட வந்திருக்கேன்னு சொல்லுவேன் கொஞ்ச நேரம் இருப்பா அப்படின்னு சொல்லி அப்புறம் நான் குளிச்சு குளிச்சுட்டு வந்தேன் அப்புறம் அடாராடா வரீங்களான்னாரு உங்களை பார்க்கதான் வந்தேன்னு சொன்னார்னு சொன்னா நீ என்ன என்ன என்ன என்ன நினைப்பீங்க நல்லா தான் வந்தா மனுஷன் திருவண்ணாமலைக்கு சொல்லுவா இங்க வரும்போது நல்லா தான் ஏன் வந்திருந்தாரு இங்க பேசிட்டு கோயில்லாம் வளம் வரும்போது நல்லா தான் வந்திருந்தாரு வாஜ்பாயும் அத்வானியும் சேர்ந்து இவரை கதவை தட்டினாராம் விரியான்னு சொன்னாராம் சார் கொஞ்சம் நீங்களாம் தெரிஞ்சவங்க சீக்கிரம் கீழ்ப்பாக்கத்தில் சேருங்க என்று சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா சொல்லுவோம் ஆமா வாஜ்பாய் அத்வானி எங்க இருக்காரு சுந்தரமூர்த்தி எங்க இருக்கிறான் என்னமோ பேப்பர்ல வருதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கிறோம் அவர் படத்தை பாத்துக்கிட்டு இருக்கிறோம் அவ்வளவுதான் இந்த பிரிவில முடியும் அவர்லாம் பார்க்க முடியும் நம்ம என்ன அந்த கட்சி சேர்ந்தவங்களா அல்லது பெரிய செல்வாக கூடியவனா கிடையாது ஒண்ணும் கிடையாது அல்லவா அது போல இவர் எங்கேயாவது ஐயா திருப்பெருந்துறையில நீ யோதவும் செய்தேன் யா என்ன செய்தி என்ன நீ போ நானேயோதவம் செய்தேன் என்ன சொல்லிட்டு சொல்லுங்கய்யா என்ன சிவாய நமயன பெற்றேன் இங்க தேனாயின் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் அவர் கைலாயத்தில் இருக்கார் அப்படி நீ ஒண்ணு தானே வந்து அடே எங்க வந்தார் எனது உள்ளம் புகுந்து அடியேற்கரு செய்தான் இப்படி சொன்ன ஊழல் இருக்க வேணா ஐயா இன்னுமே இவர் மாண்பு மிக அமைச்சருக்கு பிட்டு இல்ல இவரை கொண்டு கீழ்பாகத்தில் சேர்த்துருவாங்க பாவம் ஏன் உன்னுடைய தகுதி எங்க பாருது என்னுடைய தகுதி எங்க இருக்கு அவ்வளவு பெரிய தகுதி உடையவனா ஆகிய நீ இவ்வளவு சிறிய எளியேனி நீ ஆண்டா என்றால் உலகம் சிரிக்கும்பா சிரிக்கும்பா எனக்கு சொல்லக்கூட அது வாயில்லப்பா அப்படின்னு பாவம் நடந்தது என்னமோ உண்மை தகுதி உடையவர் என்பதோ என்பதோ உண்மை தகுதி இல்லாதவன் ஆட்கொள்வாரா இல்லை அப்படி இருந்தும் கூட தன்னுடைய அப்படியே சரி அதுதான் திருவள்ளுவர் பாத்தியாட ஒரு குரல் என்ன பணியுமாம் என்றும் பெருமை பெருமை உடையவங்க எப்படி பார்த்தீங்களா இருக்காங்க இப்படி இருப்பாங்க எப்படி எவ்வளவு பெருமை இருந்தாலும் தன்னை ரொம்ப பணிவாச்சு சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து எங்கெங்க டாம் டாம் போடுவான் நேத்தான் கலைஞர் கூப்பிட்டாரு நீங்க போயிட்டு வாங்க கன்னியாகுமரிக்கு அப்புறம் நான் வரேன்னு சொன்னேன் சரிக்கா அவசியம் வாப்பா இல்லைன்னா நான் வரட்டுமா உங்க வீட்டுக்கு அப்படின்னா வேணாம் பாப்போங்க மெட்ராஸ் வரும்போது பாக்குறேன்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னா அவன் என்ன பண்றது <laughs> அப்படி இருக்கிறவங்க இருக்கலாம் என்ன போலுகிற ஆள் சொன்னான் சிவ சிவ இப்படி எங்கேயோ இருக்கின்ற நீ அடியேனை ஆண்டா என்று சொல்லக்கூட எனக்கு நாக்கு கூசுவேன் எனவே நான் நின் அடியேன் நீ என்னை ஆண்டா என்றால் உனக்கு நான் அடியேன் என்றும் என்னை நீ ஆட்கொண்டவன் உன்னை நீயே என்றும் சொன்னால் அடியேற்குத்தானும் சிரித்தே அருளலாம் சிரிப்பா என்னன்னு கேட்ட என்னமோ நல்லாதான் இருந்தார் மனுஷன் இப்படி சொல்லி சீப்படுறார் மனுஷன் நாங்க சிரிக்க முடியா இருக்கியா என்று சொல்லி தன்னுடைய தகுதியை அவ்வளவு கீழே தன்னை கருத்து கொள்கிறது தன்மை பிறரால் அறியாத தலைவா உன்னுடைய தன்மையை மற்ற யாரால் அறிய முடியாது என இன்ன தன்மையன் எந்தறி உன்னாயம்மானி யாருது சுந்தரம் அதனால தன்னை பிறரால் அறியாத தலைவா பொல்லானாயான ஏனை ஆண்டாக ஆண்டாயா புறமே போக விடுவாயோ நின்றும் என்ன கவலை பெருமானி அவ்வளவு நான் சிறுமியுடையவனாக இருப்பது உண்மை என்றாலும் நீ என்னை ஆட்கொண்டு விட்டாய் இனிமே என்னை புறம் போக விடுவாயா என்ன இருந்தாலும் நாளைக்கு என்ன சொல்லுவாங்க நாலு பேர் என் நாயுடைய தகுதி கம்மியா இருந்தாலும் என்னமோ இந்த மனுஷன் முதல்ல ஆட்கொள்ளாம இருந்திருக்கலாம் ஆட்கொள்ளாம இருந்து அவர் பாட்டு அமைச்சரா இருந்திருப்பாரா அமைச்சரா இருந்திருப்பாரா இந்த அமைச்சரா இருந்தவரை பாவம் இவரு வலியே இருந்து மும்பை மலம் அறிவித்து முதலாய முதல்வென்றார் நம்மையும் ஓர் கொள்படுத்தி நாய் சிவகை ஏற்றுவித்தார் அப்படிலாம் செய்துட்டு அப்புறம் விட்டலாம் ஐயா ஒண்ணு முதல்ல ஆட்கொள்ளாம இருந்தா அவர் பாட்டுக்கு மாண்பு அமைச்சராக இருந்துட்டு போயிருப்பார் இல்ல ஆட்கொண்டா அரியவராக வெட்டா வச்சிருக்கணும் ரெண்டும் கட்டான பண்ணிட்டாரப்பா என்று உலகம் சொல்லும் சொல்லுமில்ல கண்டிப்பா சொல்லும் அதனால் புண்மையேனை ஆண்டாயா புறமே போக விடுவாயோ மீண்டும் என்னை விட்டுவிடக்கூடாது என்னை நோக்குவார் யாரே நீ அப்படி செய்துட்டா ஆண்ட நீயே ஆண்டனே அருளிலையானால் என்று பின்னா சொல்றாரு யார் ஆட்கொண்டார்களோ அவர்களே அருள் செய்யலன்னா நான் என்னதான் பண்றது இப்ப பிள்ளைகள் பிறகுது பெத்த அப்பா அம்மாவே புறக்கணிச்சாங்கன்னா அந்த பிள்ளை எங்கதான் போகும் பக்கத்து வீட்டுக்காரங்க எத்த வீட்டுக்காரங்க புறக்கணிக்கலாம் பாப்பா உங்க வீட்டுக்கு அப்படிங்களா பெத்த அந்த அம்மா அப்பா அது போல ஆட்கொள்ளாதவங்க பத்தி கவலை இல்லை ஆட்கொண்ட நீயே என்னை விட்டு விட்டேன்னா நான் என்னை நோக்குவார் யாரி என்னை யாரும் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்கள சுவாமி நீதான் எனக்கு செய்யணும் என்னை நோக்குவார் யாரி என் நான் செய்கேன் என்னதான் செய்ய முடிய முடியும் எம்பெருமான் பொன்னே திகழும் திருமேனி எந்தா எங்கு புகுவேனோ நீ விட்டு விட்டால் நான் வேற எங்கதான் போக்கடம் எனக்கு ஒண்ணுமில்லையே அதனால் நீதான் எனக்கு புகலிடம் புகுவேன் எனதே நின்பாதம் போற்றுமடியார் உள் நின்று நகுவேன் உன்னுடைய திருவடியை அடைந்த அன்பர்கள் எல்லாம் இருக்காங்களே அவர்களை பார்த்து எனக்கு கொஞ்சம் சிரிப்பு வருது பண்டு தோல் நோய்க்கு நாணமில்லானாயினேன் பார்த்தீங்களா தன்னைத்தானே நாணமில்லா நாயினேன் இது அழகான தமிழ்ல இருக்கு கொஞ்சம் நீங்க சொல் போட்டீங்கன்னா அது அப்பதான் அது அந்த அர்த்தம் ரொம்ப கீழே போறது இல்லை நாணமில்லா நாயினு கட்ட நாய் சிவ சிவ முருகா முருகா சொல்றமல்ல சும்மா சும்மா கூட வருது அது ஒரு தடவை இல்லைன்னு சொல்லு வெங்கட்ட நாய இந்த வெட்கம் கெட்ட நான்கிறது நல்ல அருமையான தமிழ் சொல் நம்ம தமிழர் விளங்காது வெட்கம்னா விளங்கும் அதனால வெட்கம் கெட்ட நாய் அல்ல இந்த ஒரு கொடு கடுமையான சொல்ல சொல்வாராம் நாணமில்லா நாயினேன் அப்படின்னு வளங்களை பார்த்தீங்களா இந்த இந்த இன்னொரு சொல்லு சொன்னாதான் ரொம்ப கடினமா இருக்கு இல்ல நாணமில்லா நாயினின் பாவம் நெகும் அன்பு இல்லை உன்னை கண்டுபிடி நெகுந்து முடியாது எனக்கு அந்த அன்பு இல்லையே நீனை காண நெகும் அன்பில்லை நீ ஆண்டு அருள அடியேனும் தகுவனே உன்னால் ஆட்கொள்ளப்படக்கூடிய தகுதி எனக்கு இருக்காப்பா இல்ல இருந்தா நான் இப்படி இருக்க மாட்டேனே என் தன்மையே எந்தாய் அந்தோ தடியேனே பெருமானி எனக்கு இங்க இருக்கவும் முடியல ஆனால் நீ என்னை ஆட்கொண்ட நீ நீ எவ்வளவோ பெரிய தகுதி உடைய நீ இவ்வளவு கேவலமான என்னை ஆண்டா என்று சொல்லும் போது எனக்கே நாணமாவும் இருக்குது எனக்கு ஒன்றும் புரியலப்பா என்றெல்லாம் விண்ணப்பித்துக் கொள்கிறார் இந்த தலைப்பில் நாம் பார்த்தோம் இது அனுபோக சுத்தி என்று சொன்னார் இனி காருண்யத்துக்கு இரங்கல் யாருடைய காருண்யம் பெருமானுடைய அந்த தன்னலி கருணை அந்த கருணையை நினைந்து நினைந்து இறங்குகிறார் அதுதான் திருவாசகம் முழுதுமே அப்படித்தான் இருக்குது அல்லவா தரிக்கிலேன் காய வாழ்க்கை சங்கரா போற்றி காய வாழ்க்கை தரிக்கிலேன் காயம்னா தெரியும் இந்த உடம்பு இல்லவா சாதாரணமா காயமே இது பொய்யடா இது காற்றடைத்த பையடா மாயனார்க்கும் ஏவன் செய்த மண்ணு பாண்டம் ஓடடா நல்ல கூட பண்ண சித்தர் பின்னால வந்து ரொம்ப அருமையா எளிமையான சொல்ல வச்சு பாடினாங்க காயமே இது பொய்யடா இல்ல சார் நான் நடந்துக்கிறது காற்றடைத்த பையட ஆமா நீங்க பேருந்தெல்லாம் போகுது எதனால போகுது அந்த நாலு டயர் காற்றடைத்த பையனால போயிட்டு இருக்குது இல்ல எதுல போகுது எங்கேன்னு ஒண்ணு பொட்டுன்னு போட்டும் ஓடமா நிறுத்தி விட வேண்டியது என்ன சார் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு ஏன் அடிஷனல் மேல வச்சுக்கலையா வச்சுக்கலையா நீ எல்லாம் ஒரு டிரைவர் ஆகியா இன்னும் கேட்டு போகணும் அப்போ நம்ம ஓட்டம் மட்டும் இல்ல பேருந்தெல்லாம் போச்சுன்னா இது காற்றடைத்த பையடா டயர் நாளில் ஏதேனும் ஒன்று போட்டுதுன்னு சொன்ன பொசுக்குன்னு நின்று அதே தான் இங்கே கதையும் இல்லை அதனால இது யார் சாமி இந்த மாதிரி பாண்டம் எல்லாம் செஞ்சார் மாயனார் கூயவன் செய்த மண்ணு பாண்டம் ஓடடா ஒரு ஆள் பாதெல்லாம் பாத்திரம் செஞ்சு வச்சவன் இது மண் பாண்டம் எங்கேயாவது லேசா மோதினாலே பொட்டுன்னு போடும் பொட்டு இப்படி எல்லாம் பண்ண விளங்கணும் பின்னால் இருக்கவங்களுக்கெல்லாம் செய்தார் என்ன பண்றது அது போல இங்கே தரிக்கிலேன் காய வாழ்க்கை இந்த காயம் உடம்பினுடைய வாழ்க்கையை நான் ஏற்றி இனி இருக்க கொண்டு இருக்க மாட்டேன் சங்கரா போற்றி விருத்தனே போற்றி விண்ணுலையிலிருந்து எப்பொழுதும் எல்லா நன்மையும் செய்கின்றவனே உனக்கு வணக்கம் எங்கள் விடலையே போற்றி விடலைன்னா அருமையான சொல் அதெல்லாம் போயிட்டு இருப்பார் மிகச்சிறந்தவர்களுக்கு விடலைன்னு சொல்லலாம் நன்னூல் பாழா போன நன்னூல்ல இருக்கு என்ன பண்ற நம்பி விடலை கோ வேள் குறிசில் இன்னன ஆண்பெயர் ஆகும் என்ப நல்ல ஆண்கள்ல சிறந்தவர்களுக்கு என்ன கொடுக்கலாம் கோ வேள் அப்படின்னு விடலை என்று சொல்லலாம் எல்லாம் போட்டது வேள் இருந்தது நம்முடைய சபாநாயருடைய அப்பாவுக்கு தமிழ வேள் நல்ல வேலையா திருமண அழைப்பதில் நம்பின்னு போடுறோம் சரிங்களா நம்பிங்கிறது நல்ல சிறந்தவனுக்கு தான் சொல்றது அது போல நங்கை அப்படின்னு சொன்னா நங்கைனா பெண்ணுங்கிற ஒரு பொருள் மட்டுமல்ல நங்கைனா அந்த பெண்பாலாறுல சிறந்தவர்களுக்கு தான் நங்கை என்று சொல்லணும் அது போல ஆண்பாலில் சிறந்தவங்களுக்கு தான் நம்பின்னு சொல்லணும் நல்ல வேலையா திருமண இதழ்ல திருவளர் செல்வன் அல்ல திருவளர் நம்பின்னு போடும் திருவளர் நங்கை என்று போடும் பரவாயில்ல விவாப சோமூர்த்த பத்திரிகை எல்லாம் கொஞ்சம் போய் திருமண அழைப்புதல் வந்துருக்குது அதுக்கே பெரிய காரியம் தான் பெரிய சாதனை இல்லை இதை விட சாதனை செய்ய முடியுமா விவாக சுமுகூர்த்த பத்திரிகை என்று நல்ல வேலையாக நூத்துக்கு தொண்ணூத்தி எட்டுக்கு மேலையும் திருமண அழைப்புதல் என்று வந்துட்டு ரெண்டு விழுக்காடு இருக்கு என்னன்னா ஏன்னா அப்படி போட்டாதான் அந்த திருமணம் இது அர்த்தம் இதெல்லாம் வேணாங்க திருமணம் எப்படின்னா விவாக சுபமுகூர்த்த பத்திரிகை அப்படி போடுங்க அப்படி போட்டாதான் எனக்கு <laughs> என்றெல்லாம் இருக்கிற காலம் ஓரளவு கொஞ்சம் சென்றிருக்கிறது சென்ற வரை நல்லது நல்லது ஆகவே அந்த வகையில் இந்த விடலை விடலையே போற்றி எதுக்காக சொல்றேன்னா என்ன விடலையே போற்றிங்கிறார் அப்படின்னா இன்று அந்த சொல் எடுத்து அளவில்லை ஆனால் ஆண்மானுக்கெல்லாம் மிகச்சிறந்தவருக்குத்தான் விடலைன்னு சொல்லலாம் நீ ஆண்மகனுக்கு மட்டுமா சிறந்தவன் இந்த அனைத்து உயிர்களுக்கும் சிறந்தவன் அதனால் விடலையே போற்றி என்று சொன்னார் சொல்லினுடைய அருமை நமக்கு தெரியாமல் போய்விட்டது பின்னால நாம் பின்தங்கிட்டோம் அல்லவா நம்ம எல்லாவற்றிலையும் பிற்பட்டவங்க தான் நீங்க முற்பட்டவங்களே இல்லை அதனால பிற்பட்டவர்கள் அதனால விடலையே போற்றி ஒப்பில் ஒருத்தனே போற்றி ஒப்பில் ஒப்பில்லாதவன் அல்லவா உப்பில்லாதும் சொன்ன ஒரு திருக்குள் ஞாபகத்துக்கு வராம இருக்கக்கூடாது இல்ல தனக்கு ஓமை இல்லாதான் தனக்கு ஓமை இல்லாதான் அவனுக்கு ஓமையா ஒரு ஆளை சொல்லுன்னா உலகத்திலேயே கிடையாது அவனுக்கு ஓமை அவனே தான் எனவே உப்பில் உப்பில்லாத ஒருத்தனி போற்றி உம்பர் தம்பிரான் போற்றி தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கவன் தில்லை நிறுத்தனே போற்றி விடாமல் தில்லையிலே நடனம் செய்து கொண்டிருக்கிறான் எங்கள் நின்மலா போற்றி போற்றி நின்மலம்னா மலநீக்கம் பெற்றவன் அப்படிப்பட்ட பெருமானே உனக்கு வணக்கம் அடுத்தது ஒரு அருமையான பாட்டு திருவைந்தெழுத்தை நால்வரும் பாடியிருக்காங்க திருவைந்தழுத்து அதுல ஞானசம்பந்தர் இரண்டு பதியம் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்ற ஒரு பதியம் நமச்சிவாய பதியம் அதன் பிறகு இன்னொரு பதியம் எங்க பாடினது இது காதலாகி நல்லூர் பெருமனும் இன்னொரு பதியம் பாடியிருக்கார் அது எங்க பாடினது ஏழாம் வயசுல பூணூல் போடும் போது அதனால அங்கே பூணூல் அந்த கல்யாணம் நடந்த உடனே அந்த வேதியர்கள் எல்லாம் வந்து இந்த பூணூல் அணிந்து விட்டு இருக்கும்போது அவர்களுக்கு இவர் உபதேசம் பண்ணார் பூணூல் கல்யாணம் பண்ணும்போது என்னன்னு கேட்டா வந்தவங்க இந்த பூணூலை போட்டு காயத்ரி ஜபத்தை சொல்லி கொடுத்து நீங்க இந்த காயத்ரி ஜபம் பண்ணணும் தம்பி அப்படின்னு அவங்க சொல்லி கொடுக்கணும் அப்படி சொல்லி கொடுக்க வந்தவங்களுக்கு இவர் என்ன பண்ணாரு என்ன கனபாரிகள் அப்படின்னார் இப்பொழுது என்ன அடியவங்கள் செய்ய வேண்டியது செய்துட்டோம் பூணூல்லாம் அணிந்துட்டோம் நல்ல திருமேனில இனி காயத்திரி ஜபம் அதெல்லாம் நடக்கட்டும் ஏன்னா அவர் பெரியவர் ஞானம் பெற்றவர் இது அஞ்ஞானம் இது அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவு எது இந்த அஞ்ஞானத்தை அகழ்விக்க நல்லறிவு ஞான சம்பந்தர் ஆனால் என்னன்னா எல்லாம் திருமேனியில் இருக்கு இனிமே அப்படி காயத்ரி ஜபம் பொதுவாக அப்படிதான் செய்யறது இது மாதிரி போட்ட உடனே அது சாமியம் செய்யட்டும் அப்படி அப்படி சொல்லிட்டாங்க அவ்வளவுதான் ஆனால் கனபாடிகளே உட்காருங்கள் அப்படின்னு உட்கார்ந்து எவ்வளவு நாட்களாக இந்த இந்த பணியெல்லாம் செய்யறீங்க ஏதோ எங்க தாத்தா தாத்தா அப்படி காலத்துக்கு ஏதோ தம்பிக்கு எங்களுக்கு கொடுத்து வச்சது நாங்க நீங்க செஞ்சோம் இருக்கு இருக்கு நீங்கள் இதுவரை ஓதி வருகிற மந்திரங்கள் பல இருக்கு அதுல தலையாய மந்திரம் என்று எதை சொல்லலாம் ஏதோ நாங்கள் காயத்ரி போக்குவரத்து தான் ஓதிட்டு இருக்கிறோம் ஓதுறீங்க இந்த மந்திரங்களுக்கெல்லாம் தலையாய மந்திரமா ஒன்று இருக்கு அது தெரியுமோ இது வரைக்கும் அடியாங்கெல்லாம் கேள்விப்பட்டதில்லை ஞானம் பெற்ற குழந்தை அப்படி கேட்குறீங்க நீங்க தான் எதுன்னு சொல்லணும் அப்படின்னு உட்காரு துஞ்சலும் துஞ்சல் இயலாத போதினும் நெஞ்சகம் நைந்து நீனை மின் அறவுரை நீங்க தூங்குற நேரம் கொஞ்சம் அறவுரையா தூங்குற நேரம் முழுமையா தூங்கினா விளங்க முடியாது கொஞ்சம் அரை தூங்கும்போது எதுன்னு ஒரு உடம்பு பெற்றுக்கணும் அப்பாடா அப்படின்னு பிறந்தும் போது அப்பாடா அப்படிங்காதீங்க அல்ல சிவாய நம அப்பா நம்ம சிவாய அப்படி இருங்க துஞ்சலும் துஞ்சல் இயலாத போதினும் நெஞ்சகம் நைந்து நினைவின் சிவன் ராத்திரி மட்டுமில்லை சிவந்தாத்திற்கு மட்டும் கூடாது சோமார தண்ணிக்கு மட்டுமல்ல நாள்தோறும் நினைவின் எது சுவாமி வஞ்சகம் அற்று அடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்து வீ அந்த அஞ்செழுத்தை நீங்கள் ஓதுங்கள் என்று அறிவுறுத்த அப்போ ஏழாவது வயசுல சீர்காழியிலே தனக்கு அந்த பூணூர் அணிவிக்க வந்த சொன்ன அந்தனர்களுக்கு சொன்னது போது ஒரு திருவிங்கலுக்கு பிரியம் நிறைவாக தன்னுடைய காதலியாரோடு கைப்பிடித்து இனி எல்லோரையும் அந்த பெருமானுக்கு அனுப்பிவிட்டு தாங்கள் போறதுக்கு முன்னே பார்த்தார் இந்த பாழா போன இருபதாம் நூற்றாண்டுல வர்றாங்களே இந்த புண்ணியவான்கள்லாம் சமயம் கலவாத கலக்குதுன்னு சொல்லிட்டு இருப்பான் அந்த புண்ணிய ஆன்மாவுகளை சொல்லி வச்சுட்டு போகும் நம்ம மீது வைத்த கருணையினாலே ஐயா அங்க இருக்கிற அந்த இதெல்லாம் யாருக்காக சொன்ன மந்திரம் இது வானமும் நிலனும் கேட்க மாண்புமிகு அமைச்சர் கேட்கிறார் இந்த நம்ம நிலம் மட்டும் சீகாவில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்ல இந்தியாவுக்கு மட்டுமல்ல ஆசியா கண்டத்துக்கு மட்டுமல்ல இந்த நிலனும் நில உலகமும் வானமும் கேட்க வானமும் நிலனும் கேட்க என்ன சொன்னார் அந்த திருவைந்தருக்கு உபதேசித்தாராம் திருவெஞ்சலுக்கு அந்த திருவேஞ்சலத்து உபதேசம் தான் முன்ன சொன்ன காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னெறிக்கு வைப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாம் நமச்சிவாயவி என்று சொன்னார் ஆகவே ஞானசம்பந்த பெருமான் ஏழு வயசுல ஒரு அறவுரை பதினாறு வயசுல ஒரு அறவுரை முன்னே சொன்னது சிறுகாழி பின்னே சொன்னது நல்லூர் பெருமணம் முன்னே சொன்னது பூணூல் நீகின்ற பொழுது பின்னே சொன்னது திருமணம் ஆன பிறகு பாருங்க இடங்குறி விளக்கரம் இஆர்சி e இஆர்சினால e இப்ப இருக்கிற பையனுக்கே விளங்காது என்ன ஒரு இஆர்சி e இந்த தொடருக்கு வந்து விளக்கம் தந்து எக்ஸ்பிளைன் தந்து எங்கே சொல்லப்படுகிறது என்பதையும் எழுதுக இது எங்கே சொல்லப்படுகிறது இதனுடைய பொருள் என்ன என்று எழுதுங்க இது எடுத்தே விட்டான் போ ஏன் இது தப்பி தவறி வச்சா கொஞ்சம் படிக்கணும் படிச்சா அறிவு வந்துடும் அறிவு வந்தா நாடு நல்லா இருக்கும் குடிச்சு வரா போடணும் அதுக்காக வேண்டாம் அதனால இந்த வினாவே போட்டு இந்த வினா அவ்வளவு அருமையான வினா அது போல இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா திருவேந்தலத்தை பாடினது அப்படி தெரியுது அல்லவா அப்பர் சுவாமிகள் திருவேந்தலத்தை பாடினார் எங்கே அது எங்க பாடினார் கற்றுனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணை ஆவது நமச்சிவாயவே எப்போங்க கடல்ல கல்ல கொத்திக்கு போடும்போது பண்ணார் சுந்தரர் பாடினார் இங்கே மற்ற பெற்றன தில்லையில மணிவாசகர் பாடினார் எங்கே இங்கே இப்ப படிக்க போறது அதனால நால்வரும் திருவெஞ்செழுத்தை பாடிய இடங்களை கூறி விளக்குக என்று கேட்டால் அப்படியே இந்தையா இந்தையா இந்தையான்னு சொல்லணும் அதுல நான்காம் ஓராக இருக்கிற நம்முடைய மணிவாசகர் இந்த அப்ப படிக்க போற பதியத்துல அப்படியே நான்கு வரியிலும் திருவெஞ்செழுத்தை சொல்லுகிறார் போற்றி ஓம் நமச்சிவாய புயங்கனே மயங்குகின்றேன் ஸ்ரீ வணக்கம் ஓம் நமச்சிவாய அருமையான சொல்ல பிரணவத்தோடு கூட்டி சொல்றாருங்கதான் அவங்க எல்லாம் யாரும் பிரணவத்தோடு கூட்டி சொல்ல ஞானசந்த சொன்னாரா இல்ல அப்பர் சுவாமிகள் இல்ல சுந்தரர் இல்ல நமச்சிவாய மட்டும்தான் சொன்னாங்க ஏன்னா இவர் குருமூர்த்தி பால உபதேசம் பெற்றவர் எனவே இதுவே இந்த பாட்டே நமக்கு குருவா இருந்து மணிவாசர் உபதேசம் பண்றாருன்னு அர்த்தம் ஆமாம் போற்றி ஓம் நமச்சிவாய புயங்கனே மயங்குகின்றேன் பெருமானி இந்த உலகில் வயப்பட்டு நான் மயங்கொண்டிருக்கிறேன்ப்பா கொண்டிருக்கிறேன்ப்பா போற்றி ஓம் நமச்சிவாய பெருமானி புகலிடம் பிரிது ஒன்றில்லை எனக்கு வேற யாருப்பா கதி உன்கிட்ட தான் நான் பூந்திருக்கலாம் எனக்கு உரிமை இருக்கு நீ என்னை ஆட்கொண்ட நான் வேற எங்கப்பா போவேன் எங்கப்பா போவேன் புகலிடம் பிரிது ஒன்றில்லை உன்னை தவிர எனக்கு யாரும் வேற யாரும் இல்லை போற்றி ஓம் நமச்சிவாய புறம் எனை போக்கல் கண்டாய் அதனால என்னைக்கு எந்த காரணத்தை முன்னிட்டு என்னை புறம்பே தள்ளிடாதப்பா தள்ளிவிடாதப்பா புறமேனை போக்கல் கண்டாய் போற்றி ஓம் நமச்சிவாய ஜெய ஜெய போற்றி போற்றி அருமையான உபதேசம் நாமெல்லாம் மணிவாசற்று நேர உபதேசம் பெற கொடுத்து வைக்கல இந்த பாடல் வழி மணிவாசருடைய குருநாதனாய் நாமெல்லாம் அவருடைய மாணாக்கனாய் இந்த உபதேசத்தை பெற்று அந்த புண்ணியம் திருவாசகத்தினாலாவது கருத்து ஆகவே தொடங்கும் போதே நமச்சிவாய வாழ்க அங்கும் சொன்னார் அது பொது வாழ்த்தா சொன்னார் இங்கே பிரணவத்தோடு கூட்டி சொன்னார் ஆனா திருமந்திர திருவைந்தெழுத்து மட்டும் மற்ற மந்திரம் எல்லாம் பிரணவத்தோடு கூட்டி சொல்லணும் நம்முடைய திருவைந்தெழுத்து ஒன்றும் பெருணவத்தோடு கூட்டியும் சொல்லலாம் கூட்டாமல் சொன்னாலும் ஆற்றல் குறைவில்லை ஆற்றல் குறைவில்லை அதனால அப்படி ஏன்னா மகாமந்திரம் வீரிய மந்திரம் பேர் ஆனா நீங்க வடமொழி மந்திரங்கள்லாம் பாருங்க இந்த ஓம் சொல்லாம சொல்ல மாட்டாங்க ஓம் சுமுகாய நமக ஓம் ஏகதந்தாய நமக ஓம் கபிலாய நமக ஓம் கஜகர்ணிகாய நமக அப்பா இளமேல விநாயகருக்கு தினமும் அபிஷேகம் பண்ணி அர்ச்சனை பண்ணும்பா அப்படின்னு சொல்லும்போது அவங்க காலத்துல இது மாதிரிலாம் தமிழ் விளம்பரத்தில் அதிகமா வரல நல்ல தேவாரம் படிச்சவங்களே தவிர ஆனா வந்து இது மாதிரி தமிழ் என்னன்னு போறோம் அப்படி நினைப்பெல்லாம் இல்லை அவங்களுக்கு அதனால இந்த பதினாறுன்னு சொல்லணும்ப்பா அப்படின்னாங்க அதுக்காக சொல்றேன் சொல்லிய பாட்டின் ஒரு பொருள் உணராமல் செய்து என்னவா பயன் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து செய்யுங்கள் என்பதற்காகத்தான் இதை சொல்றமே தவிர வேற ஒன்றும் குறுகிய மனப்பான்மை அந்த மனப்பான்மை எல்லாம் கிடையாது என்ன இதுவே ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி மாயப்பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி ஆராத இன்பம் அருளுமலை போற்றி என்றால் அட முப்பது நாள்ல ஒரு நாளாவது கொஞ்சம் கசியுமே கண் கசியுமே கசியுமே என்பதற்காகத்தான் இதை செய்யணும் அதுல மனம் கசிவதில்லை